திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் சோபுரம் நாடு நடுநாடு திருச்சிற்றம்பலம் வெங்கணானை ஈருரிவை போர்த்து விளங்கு மொழி மங்கை பாகம் வைத்துகந்த மாண்பது தன்னை கொல்லாம் கங்கையோடு திங்கள் சுடி கடி கமழும் கொன்றை தொங்கலானே தூய நிற்றாய் சோபுரமேயவனே விடையமர்ந்து வெண்மழுவொன்றேந்தி விருந்திலங்கும் சடையொடுங்க தன் புனலை தாங்கிய தென்னை கொல்லாம் கடையுயர்ந்த மும்மதிலும் காய்ந்தனலுள்ளழுந்த தொடை நெகிழ்ந்த வெஞ்சிலையாய் சோபுரமேயவனே தீயராய வல்லரக்கர் செந்தழலுள்ளழுந்த சாயெய்து வானவரை தாங்கியதென்னை கொல்லாம் பாயும் வெள்ளை ஏற்ற எறியே பாய்புலி தோலுடுத்த தூய வெள்ளை நீற்றினானே சோபுரமேயபனே பல்லிலோடு கையிலேந்தியே பல்கடையம் பலி தேர்ந்து அல்லல் வாழ்க்கை மேலதான ஆதரவென்னை கொல்லாவில்லை வென்றனுண் புருவ வேல்லெடுங்கண்ணியொடும் தொல்லையூழியாகி நின்றாய் சோபுரமேயவனே நாற்றமிக் கொன்றை துன்று செஞ்சடை மேல் மதியம் ஏற்றமாக வைத்துகந்த காரணமென்ன தன்னை கொலாம் ஊற்றமிக்க காலன் தன்னை ஒல்க உதை தருளி தோற்று மீறமாகி நின்றாய் சோபுரமேயவனே கொன்னவின்ற மூவிலை வேர் கூர்மழுவாட்படையன் பொன்னை வென்ற கொன்றை மாலை சுடும் போர் பெண்ணை கொல்லாம் அன்னமன்ன மெல்லடையாள் பாகம் அமர்தரை சேர் துன்ன வண்ண ஆடையினாய் சோபுரமேயவனே குற்றமின்மை உண்மை நீ என்றொன்னடியார் பணிவார் கற்ற கேள்வி ஞானமான காரணமென்னை கொலாம் வற்றலாமை வாழறவம் பூண்டையன் வெண்தலையில் துற்றலான கொள்கையானே சோபுரமேயவனே விலங்கலொன்று வெஞ்சிலையாய் கொண்டு விரலரக்கர் குலங்கள் வாழும் ஊரெரித்த கொள்கை இதனை கோலாம் இலங்கை மன்னு வாழ உணர் கோனை எழில் வீரலால் துலங்க ஊன்றி துகந்தாய் சோபுரமேயவனே விடங்கொள் நாகமால்வரைய சுற்றி வீரி தீரை நீர் கடந்த நஞ்சை உண்டுகந்த காரணமென்னை கொல்லாம் மண்ணை உண்டமாலும் மின்மலர் மேலையனும் தொடர்ந்து முன்னம் காண மாட்டாம் சோபுரமேயவனே புத்தரோடு புஞ்சமணர் பொய்யுரை ஏயுரைத்து பித்தராக கண்டுகந்த வெற்றிமை என்னை கொலாமத் தயானை போர்த்து வளர்ச்சடை மேல் துத்தி நாகம் சூடினானே சோபுரமேயவனே சோலை மிக்க தண்வயல் சூழ் சோபுரமேயவனை சீலமிக்க தொல் புகழார் சிவபுர கோநலத்தால் ஞாலமிக்க தன் தமிழால் ஞான சம்பந்தன் சொன்ன கோலமிக்க மாலை வல்லான் கூடுவார்வானுலகே கோலமிக்க மாலை வல்லான் கூடுவர்வானுலகே சுவாமி மங்களபுரீஸ்வரர் அம்பாள் தியாகவல்லி அம்மை திருச்சிற்றம்பலம்